كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் ஒரு உலகத்தை படைத்து பரிபாலித்து தனித்தின்று ஆட்சி புரியும் ஏக வல்லவன் அல்லாவுக்கு அலமதுல்லா சலாத்தும் சலாம் அன்பிக்கு தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீது அன்னோடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தமரபி சல்லாஹோ அழகி செல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக எடுத்து நடந்த அரபி தோழர்களான சகாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபியங்கள் தாபியங்கள் மேலும் வறுமை நான் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹுடைய செய்தியில் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அசுனை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹுடைய சலாத்தும் சலாவும் ரஹத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேடியதற்கின்றான் நிறைய கட்டளை ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்து அஜிக்காவுடைய அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நடிகார்களே உலகத்திலே வாழ்ந்து மௌத்தமி வந்தடை வரைக்கும் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்ல ஏதிருக்கிறானோ அவைகளை முடியுமான அளவுடைய வாழ்வில் எடுக்கும் எவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்ல எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு நல்லுவதற்கு புரிந்தவனாக இன்றைய புதுவா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாவுடைய நிலடியார்களே நாம் ஒரு புதிய இஸ்லாமிய வருடத்தை அடைந்திருக்கிறோம் முஹர்ரம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்று இந்த புதிய வருடத்தின் முதலாவது குத்துபாவை நாம் செவிமடித்துக் கொண்டிருக்கிறோம் பண்ணிக் கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய நல்லடியார்களே காலம் வேகமாக போகிறது என்று எல்லோரும் பேசுகிறோம் காலத்தின் வேகத்துடைய அர்த்தம் என்ன காலம் வேகமாக போகிறது என்றால் அர்த்தம் இந்த உலகம் அதனுடைய முடிவை நோக்கி வேகமாக நகர்கிறது இதே போல என்னுடைய வாழ்க்கை அவரவர் சிந்திக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையின் முடிவு வேகமாக அதனுடைய முடிவான மவுத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்னை கபரு அழைத்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிமிடம் கழிவது மனுஷியாரம் கழிவது நாள் கழிவது வருடம் கழிவது நான் கபருக்கு நெருங்குகிறேன் என்று அர்த்தம் சகோதரர்களே எனவேதான் இந்த மொஹர்ரமுடைய மாதம் மிக சிறப்பான ஒரு மாதம் அல்லாஹ் சங்கைப்படுத்திய நான்கு மாதங்களின் தலையான மாதம் இதே போல இந்த மாதத்தில் தான் கர்பலா என்ற யுத்தம் நடந்து ஹுசைன் ரதி அல்லா அன்பு அவர்களுடைய தலை துண்டிக்கப்பட்டு தட்டிலே வைத்து அந்த காவிர்களுக்கு முன்னாலே வைக்கப்பட்ட மாதம் மிகப்பெரும் ஒரு சோக வரலாறு அன்பு குடும்பத்துக்கு மிக சோகம் ஏற்பட்ட மிக பெரும் இழப்பு ஏற்பட்ட ஒரு மாதம் முகர்றமுடைய மாதம் இந்த மாதத்தில் தான் ஆசூராவுடைய நோன்பு நோட்பது மிக சுண்ணத்தான உண்டு அல்லாவுடைய தூதர் நோட்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் நோட்டிருக்கிறார்கள் எகூதிகள் அந்த நேரம் நோட்டிருந்தார்கள் காரணம் கேட்கப்பட்ட நேரம் முசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த மாதம் இந்த மாதம் பாதுகாத்த நாள் இந்த நாள் அதனால அல்லாக்கு நன்றி செலுத்தி நாம் நோன்பு பிடிக்கிறோம் என்று யகூதிகள் சொன்னார்கள் மதீனாவிலே அந்த நேரம் நபி அவர் சொன்னார்கள் மூசா அலி இஸ்லாம் பிடித்த நோன்பை பிடிப்பதற்கு உங்களை விட நாம் தான் தகுதி மிக்கவர்கள் என்று சல்லல்லா சொன்னார்கள் ஒன்பதாவது நாளையும் சேர்த்து தாசுவாவுடைய நோமை பிடிங்கள் என் எகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக எனவே இந்த ஒன்பது பத்து பிறைகளில் பிடிக்கும் நோன்பு மிக ஏற்றமான நோன்பு அல்லாவுடைய சுந்தர் விரும்பிய நோன்பு அல்லாவுக்கு மிக விருப்பமான நோன்பு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமான நோன்பு எனவே அதையும் பிடிப்பதற்குரிய மனைவருக்கும் தந்தல் தந்தருவானாக அல்லாஹுடைய நல்லடியார்களே கபில் இந்த உலகத்திலே எந்த ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எத்தனை தட்டில் மாளிகையில் வசித்தவனாக இருந்தாலும் எல்லோருடைய கடைசி தங்குமிடம் கபில் இந்த பூமிக்கு மேல் பலர்கள் அந்த கபில் என்ற தங்குமிடத்தை சந்தித்து விட்டார்கள் ஒரு நாள் நானும் நீங்களும் நிச்சயமாக அந்த கபரை சந்திக்கவிருக்கிறோம் அல்லாஹுடைய சூதர் செல்லல்லாஹு ஒளிவு செல்லும் அவர்களும் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக அதற்கு மேல் கபரிலே வாழ்கிறார்கள் சகாபாக்களும் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு மேல் கபரிலே வாழ்கிறார்கள் இதே போன்று எம்முடைய குடும்பத்தில் பலர்கள் பல நூறு வருடங்கள் கபர்களிலே வாழுகிறார்கள் இதே போல இன்னும் சில காலங்களுக்கு பின்னாலே இந்த இடம் பேசும் மிம்பரில் ஒரு சமூகம் இருக்கும் கேட்கும் ஒரு சமூகம் இருக்கும் அவர்கள் எம்மை பற்றி பேசுவார்கள் இப்படி ஒரு கூட்டம் இருந்தார்கள் அவர்கள் கபர்களிலே வாடுகிறார்கள் என்று அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த கபரை சென்றடைவதற்கு முன்னால் அந்த கபருக்காக வேண்டி நான் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு கபருக்குரிய தயாரிப்போடு வாழ வேண்டிய தேவை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அல்லாவுடைய நன்றியார்களே இந்த உலகத்தில் பல முதல் நாட்கள் இவக்கு ஞாபகம் பல முதல் நாட்கள் பிள்ளை பெற்றெடுத்த முதல் நாள் அறுபது வயசிற்கும் அவரும் பேர்தே கொண்டாடுவார் ஏன் பிறந்த முதல் நாள் ஞாபகம் இருக்கிறது அறுபது வயது அடங்கும் தன்னுடைய பிள்ளைக்கு ரெண்டு வயசு ஆகிட்டு ரெண்டு வருடத்துடைய பேர்தே எடுப்பார்கள் ஒரு இது சரியாட்சியில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல இன்றைக்கு எம்முடைய சமூகம் கூட பேர்தேக்காக வேண்டி ஹோட்டல் புக் பண்ணி பல அனாச்சாரங்கள் நடக்கிறது இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல இருந்தாலும் அந்த முதல் நாளை மறக்க முடியாது இதே போல ஒரு வீடு குடி போகிறார் அந்த போன முதல் நாளை மறக்க முடியாது கடையொண்ட திறக்கிறார் அந்த முதல் நாள் ஞாபகம் இருக்கும் யூனிவர்சிட்டி போகிறார் அந்த முதல் நாள் ஞாபகம் இருக்கும் இது போல பல முதல் நாட்கள் ஞாபகம் இருக்கிறது ஆனால் நானும் நீங்களும் சந்தித்த அந்த முதல் நாட்களில் சந்தோஷம் தான் இருந்தது பிள்ளை கிடைத்த முதல் நாள் சந்தோஷம் கடை திறந்த முதல் நாள் சந்தோஷம் வீடு குடி போன முதல் நாள் சந்தோஷம் யூனிவர்சிட்டி போன முதல் நாள் சந்தோஷம் இவைகள் எல்லாம் சந்தோஷம் ஆனால் ஒரு நாள் இருக்கிறது ஒரு முதல் நாளை நானும் நீங்களும் நிச்சயம் விரும்பியோ விரும்பவில்லையோ சந்திக்கத்தான் இருக்கிறோம் ஆனால் அந்த முதல் நாள் சந்தோஷமானதாக அமைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் விரும்பும் வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த முதல் நாளை சந்தோஷமாக சந்திக்க முடியும் அந்த முதல் நாளை அமல்கள் இல்லாமல் அல்லாவுடைய அதிருப்தியோடு வாழ்ந்து தொழுகை கிடையாது பாவத்தோடு விபச்சாரத்தோடு குடியோடி போதையோடி அல்லா வெறுக்கும் என்பதோடு கழித்திருந்தால் அந்த முதல் நாளை சந்திக்கும் போது மிகவும் கேவலப்படுவார் கை செய்தப்படுவார் அதுதான் சகோதரர்களே கபருடைய முதல் நாள் கபருடைய முதல் நாள் இதை வெளியில் இருப்பவர்கள் தான் பேசுவார்களே தவிர கபராரியாக போவவர்களுக்கு தெரியாது கபராரியாக போறவருக்கு தெரியாது எத்தனையோ மையத்துகளை எம்முடைய கரங்களால் கபறுகளில் வைத்திருக்கிறோம் கபறுகளில் வைத்திருக்கிறோம் சூழ இருந்து எத்தனையோ ஜனாதாக்கள் வைக்கப்படுவதை கண்களினால் பார்த்திருக்கிறோம் இதே போல என்னையும் குளிப்பாட்டுவார்கள் கபன் செய்வார்கள் நான் தொழுவேனோ இல்லையோ என்னை தொழிப்பார்கள் அதற்கு பின்னாலே குடும்பத்தோடு வாழ்ந்த என்னை கூட்டத்தோடு வாழ்ந்த என்னை நண்பர்களோடு வாழ்ந்த என்னை மனமாக வாழ்ந்த என்னை தனிமையிலே அந்த இருட்டான வீடு அந்த கவிழிலே வைத்து விடுவார்கள் என்று எத்தனை பேர் சிந்தித்திருக்கிறோம் எத்தனை பேர் தன்னுடைய கடைசி வீடு அந்த வீட்டை பற்றி ஞாபகப்படுத்தியிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கவிரை நாம் நினைக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அவரை செல்லும் அவர்கள் அடிக்கடி கவலை பற்றி ஞாபகம் ஊட்டுவார்கள் செல்லல்லா அவரை செல்லும் பல அதிசிகளிலே சொல்லியிருக்கிறார்கள் கபர் என்றால் என்ன அல் கபர் அவ்வளவு மனாசிரில் ஆகரா ஆகராவுடைய துவர்க்கம் கபர் சகோதரர்களே ஆகராவுடைய ஆரம்பம் கபர் சொன்னார்கள் ஆகராவுடைய முதல் தங்குவிடம் கபர் எந்த ஒரு மனிதன் கபரு என்ற அந்த ஆகராவுடைய முதல் தங்குமிடத்திலே வெற்றி அடைவானோ அதற்கு பின்னால் உள்ள ஒவ்வொரு கட்டமும் அவனுக்கு லேசாக இருக்கும் வெற்றியாக இருக்கும் யாரு எனும் முதல் ஆக்ராவுடைய மஞ்சளிலே தோல்வி அடைவானோ அடுத்த ஒவ்வொரு கட்டம் மீதான் அதே போல அமல்கள் கொடுக்கப்படக்கூடிய ஏழு கொடுக்கப்படும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த மனிதன் தோல்வி அடைவான் என்று செல்லல்லா அவனை சொல்லிவிட்டு சொன்னார்கள் மாறை சுமந்தரன் நான் பார்த்த பயங்கரமான காட்சிகளில் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் பல பயங்கரமான காட்சிகளை காட்டியிருக்கிறார் அன்புடவி செல்லல்லா அவளே செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையும் காட்டியிருக்கிறான் நரகத்தையும் காட்டியிருக்கிறான் ஒரு குடி போதையில் வாழ்ந்த மனிதனுக்கு நரகத்தில் கொடுக்கப்படும் தண்டனையும் தெரியும் தலையிலே கோலமாக நடமாடும் ஒரு பெண்ணுக்குரிய தண்டனையும் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் காட்டி இருக்கிறார் அந்த அளவில் சொல்லுகிறார்கள் நான் பார்த்த பயங்கரமான காட்சிகளில் கபுரை விட ஒரு பயங்கரமான காட்சியை நான் கண்டது கிடையாது அவ்வளவு பயங்கரமான ஒரு இடம் நானும் நீங்களும் சந்திக்கவிருக்கும் இடம் ஒன்று அந்த கபர் இன்னம் கபர் ரவுதத்தும் நிறையாவில் ஜென்னா அவர் ஹிபரத்தும் ஹிபரின்னார் சொர்க்கத்துடைய பூஞ்சோலை அல்லது நரகத்துடைய படுகொலை என்று சொன்னார்கள் செல்லமாக எம்முடைய எம்முடைய கதிர் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக மாற வேண்டும் என்றால் அல்லாவுடைய கட்டளை அன்புடைய போதனை வாழ்க்கையில் இருக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாவை அதிருப்திப்படுத்திவிட்டு அல்லாஹுவை கோபப்படுத்திவிட்டு அல்லாஹுவை அல்லாஹுடைய கட்டளைகளை அவமதித்து விட்டு கவரை சொர்க்கமாக அடைய முடியுமா கவரை சொர்க்கமாக அடைய முடியுமா கவரை நிம்மதிக்குரிய இடமாக அடைய முடியுமா அந்த கபருக்கு வெளிச்சம் எங்க இருக்கிறது உலகத்தில் இருந்து கொண்டு போக வேண்டும் சகோதரர்களே வீட்டிலே பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சேடர் போட்டிருப்பார்கள் எத்தனையோ பல்ஸ் ஐட்டம் போட்டிருப்பார் சைனாவிலிருந்து கொண்டு வந்திருப்பார் ஜப்பான் கொண்டு வந்திருப்பார் எதுக்கு தந்த வீட்டு அலங்கரிக்கிறதுக்கு ஆனால் அந்த புத்திஜீவிக்கு தெரியாது இந்த கவிரை அலங்கரிக்கிறதுக்கு நான் வந்து லைஃப் கொண்டு வந்து சரி வரா சைனாவிலிருந்து கொண்டு வந்து சரி வராது அமல்களை கொண்டு தொழுகையை கொண்டு புராணங்களை கொண்டு சதக்காவை கொண்டு தான் எந்த கபரை வெளிச்சமாக்க வேண்டும் என்பது தெரியாது அல்லாவுடைய நல்லடியார்களே கபருக்கு வெளிச்சம் குரான் கபருக்கு வெளிச்சம் குரான் கபருக்கு வெளிச்சம் தொழுகை கபருக்கு வெளிச்சம் பெற்றோரை மதிப்பது கபருக்கு வெளிச்சம் அல்லாவுடைய மாளிகையை செழிப்பாக்குவது அமல்களை கொண்டு கபருக்கு வெளிச்சம் சதக்கா கபருக்கு வெளிச்சம் நல்ல அமல்கள் செஞ்சோமா எத்தனையோ பேர்கள் கவரில் வைக்கப்பட்ட நேரம் நான் உடனே வெளியேற்றப்படக்கூடாது என்று குடிக்கிறார்கள் ஏன் கவருடைய நெருக்கடி கபருடைய சோதனை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய செல்லம் கபருடைய சித்திராவை விட்டும் கபருடைய சித்தனாவை விட்டும் கபருடைய அதாவை விட்டும் உண்ட பாதுகாப்பு தேவையல்லா வாசித்திருக்கிறார்கள் கபருக்குள்ளையும் சித்துனா இருக்கிறது கபருக்குள்ளையும் வேதனை இருக்கிறது எனவே வேதனைக்குரிய இடமாக கவரை ஆக்கிவிடக் கூடாது புத்திசாலித்தனமாக உலகத்தில் வாழ்ந்து கவரை சொர்க்க பூச்சோலையாக மாற்ற வேண்டும் சகோதரர்களே அல்லாவுடைய நிலடியார்களே அன்புடைய செல்லல்லாவுடைய செல்லும் அவர்கள் பல ஹதீசுகளில் சொல்லியும் இருக்கிறார்கள் சல்லல்லா உலகம் அவர்களும் கபறுகளை சந்தித்திருக்கிறார்கள் கபரை பற்றி நினைத்திருக்கிறார்கள் இவர் அபிஷேபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கவரு கூப்பிடுகிறது மனிதனை கபரு கூப்பிடுகிறது எவரு ஆதம் மாதா ஆயுதத்தடி ஆதமுடைய மகனே எனக்காக வேண்டி நீ எதை தெரிவு தயார் செய்து வைத்திருக்கிறாய் கவருக்கென்று தயாரிப்பு வேண்டும் பாப்ப விளங்குறாரு நான் மவுசா போயிட்டா ஏண்ட புள்ள யார்த்தை பிச்சை கேட்க கூடாது அதனால சம்பாதிக்கிற சம்பாதிப்புள்ள அறவாசி வார லாபத்தில் அறவாசி என் புள்ளடைய அக்கௌண்ட்ல போடணும் என் மனைவிடைய அக்கௌண்ட்ல போடணும் யார் விளங்கி வச்சிருக்கிறார் கணவன் விளங்கி வச்சிருக்கிறார் வாப்பா விளங்கி வச்சிருக்கிறார் ஆனால் கபுரி என்ற ஒன்று இருக்கிறது இதுக்காக வேண்டி நான் தயார் செய்யணுமே என்ற சிந்தனை இல்லை கபுரி சொல்லுகிறது ஆதவுடைய மகனே எனக்காக நீ எதை தயார் செய்து வைத்திருக்கிறாய் அலம் தலம் அன்னி பைத்துல் கர்பா உனக்கு தெரியாத நான் வெறிச்சியின் வீடு என்று கபரு வெறிச்சி யாரும் இருக்க மாட்டார்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் வீட்டுக்கு போகும்போது மனைவி வரவேற்பாள் வேறு வேறு இடங்களுக்கு போகும்போது அங்கே உள்ளவர்கள் வரவேற்பார்கள் ஆனால் கபருக்கு போகும்போது வரவேற்புக்கு யாரும் கிடையாது யாரும் கிடையாது அது வெறுத்தியின் மீது வந்தா உனக்கு தெரியாத அதனுடைய மகனே நான் தனிமையின் விடுந்து உலகத்தில மனைவி மக்களோட வாழ்ந்தவரு நண்பர்களோட வாழ்ந்தவரு மக்களோட ஒற்றி உறவாடி வாழ்ந்தவரு தனிய போறார் கபருக்கு கபரு சொல்லும் ஆதமுடைய மகனே உனக்கு தெரியாத நான் தனிமையின் வீடு என்று அந்த தனிமைக்கு துணை யார் சாலிகான அமல்கள் குரான் தனிமைக்கு துணை சதக்கா தனிமைக்கு துணை தொழுகை தனிமைக்கு துணை சகோதரர்களே கபிலே கடைசித்து போகணும் அதை விட்டா யார் கூட வரப்போகிறார் உலகத்தில் எம்முடைய நண்பனா எம்முடைய மனை மக்களா எம்முடைய உறவினர்களா ரத்த பந்தங்களா யாரும் வரமாட்டார்கள் எல்லாருடைய தொடர்பும் மௌத்தோடு துண்டிக்கப்பட்டுவிடும் சகோதரர்களே மௌத்தோடு துண்டிக்கப்பட்டுவிடும் யாரும் வரமாட்டார்கள் தன்னோடு வருடக்கணக்கு வாழ்ந்த மனைவி அன்பான மனைவி கூட ஒரே ஒரு நாள் சரிப்படுப்பாரா என்ன கணவன் கபரிஸ்தான் இல்லையா இந்த நைட் நான் இவரோட தூங்கிட்டு தான் வருவேன் சொல்லுவாளா யாரும் வரமாட்டாருங்க பெத்தெடுத்த உள்ள வரமாட்டாருங்க தனிமையில் இருக்க வேண்டும் வைத்துள் பைத்துல் வசதா ஆடமுடைய மகனை உனக்கு தெரியாதா நம் புழுப்பூச்சிகளுடைய வீடு இங்க யாரும் இருக்க மாட்டார்கள் உன்னை கொண்டு வந்து வைக்கப்பட்டதோடி புழுக்களுக்கு நீ இரையாகி விடுவாய் இதை நீ நினைத்து பார்த்தாயா வயசுலக்கலாம் இந்த பூமியை உன்னை தின்ன ஆரம்பிக்குமே அதனுடைய மகனே இதை நீ நினைத்து பார்த்தாயா எனவே இந்த கவருக்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் அவர் ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வியை கேட்கிறது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவுடைய நேரடியார்களே எனவே தான் கபரை நாம் அநேகம் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சல்லல்லாஹுடைய செல்வனுடைய விசேஷமான ஒரு அமல் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் கபரை சந்திப்பது இன்னைக்கு கபிரிஸ்தானுக்கு போக பயம் கபிரிஸ்தானுக்கு போக பயம் சிலர்களுக்கு மையத்து வீட்டுக்கு போக பயம் பெண்களும் பயப்படுவார்கள் ஆண்களும் பயப்படுவார்கள் ஏன் எனக்கு மவுத்து வந்து விடுவது மவுத்து மாறது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல சகாபாக்கள் மௌத்தை விரும்பினார்கள் ஏன் மௌத்துக்குரிய தயாரிப்பு இருந்தது ரெண்டு மாணவன் ஒரு மாணவன் நல்லா படிச்சான் எக்ஸாம் கிட்ட வருகிறது அவர் சந்தோஷப்படுவாரு நான் படிச்சிருக்கிறேன் வரக்கூடிய கேள்விக்கு நான் முகம் கொடுப்பேன் ஒருத்தர் படிக்கல இவர் சஞ்சலப்படுவாரு நான் எப்படித்தான் எழுதுவேன் என்னமா தான் எழுதுவேன் யாருதான் பக்கத்தில் இருக்க போறான் என்ற ஒரு சஞ்சலம் இருக்கும் இதே போல சகோதரர்களே மௌத்தை விரும்புவன் யார் அமல் செய்தவர் கவலைப்பட தேவையில்லை சஞ்சலப்பட தேவையில்லை மவுத் எப்ப வந்தாலும் நான் ரெடி மவுத்தை சந்திக்கிறதுக்கு தயாராக இருப்பார் யாரை போல சகாபாக்களை போல மினல் முக்மினியன் ரிஜாலும் صدقوا ما عاهدوا الله عليه منكم منهم من قضى النحبة ومنهم من ينتظر الله சொல்றானே முக்மின்களில் சில ஆண்கள் மனிதர்கள் அவர்கள் யார் அல்லாவோடு செய்த உடன்படிக்கை உண்மைப்படுத்தினார்கள் உன்னுடைய பாதையில் என் உயிரை அர்ப்பணிப்பேன் ரப்ப என்று அவர் உறுதியான் உறுதிமொழி கொடுத்திருந்தார் அதை உண்மைப்படுத்தினார் அனசுபு நபர் ரதி அல்லாத விஷயத்தில் அல்ல சொல்றார் மெனுகுமன் கபா நஹ்பா அவர்கள் சிலதிகள் தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தார்கள் வமினுகுமையை தவிர இன்னும் சிலர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்போது மௌத்து வரும் யார் இவர்கள் இவர்கள் தான் அன்பு நம்முடைய தோழர்கள் மௌத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உமரபின் அப்துல் அஜித் ரஹிமுல்லா அவர்கள் மரணப்படுக்கையில இருக்கிறார்கள் மரணப்படுக்கை இவருடைய வாழ்க்கை சரித்திரமே ஒரு அற்புதமானது காரணம் உமர் ரதி அல்லாட பேர புள்ள அப்பா மரத்தான் இருக்கும் பேர புள்ள மிகப்பெரும் ஒரு தியாகி நீளமான ஒருவர் இவர்கள் ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் போற நேரம் வாலிபராக இருந்தவர்கள் வாலிபர் ஆத்திரமான வாலிபர் அந்த நேரம் முப்பது வயசு கூட இல்லை வாலிபர் கொஞ்ச நாள் போக முகம் சுருங்கி உடல் பலகீனமாகி அப்படியான ஒரு நிலைக்கு வரும் போது அவருடைய தோழர் ஒருவர் என்று சொல்லக்கூடிய ஒரு கேட்டாரு அமீர் உண்மையின் அவர்களே எவ்வளவு அழகாக இருந்த நீங்கள் எவ்வளவு அழகாக வாய்ப்பனாக இருந்தவர்கள் உங்களுடைய நிலை இப்படி மாறி இருக்கிறது இந்த கொஞ்ச நாளையில என்ன காரணம் ஆட்சியை பொறுப்படுத்தவோடு உங்களுடைய நிலை இப்படி மாறி முகத்தில் சுருக்கம் உடம்பில் விலகீனம் என்ன காரணம் அந்த நேரம் சொன்னார்கள் இன்னைக்கு எல்லாரும் விரும்புகிறோம் சில ஆசிரமாக வாழணும் சில ஆசிரமாக வாழணும் வயோதிகத்தை காட்டிடக்கூடாது தாடிக்கும் இன்றைக்கு கருப்புடை தரமுடிக்கும் கருப்புடை இன்னைக்கு எல்லாரும் கிழவனும் கொடியனாக பார்க்கிற கிளவிக்கும் கொமரியாக ஆசை ஏன் உலகத்துல வயசு வைத்திடக்கூடாது உலகத்துல வயசு வைத்திடக்கூடாது உமரபுர் அப்துல் அஜீஸ் ரஹிமுல்லா சொல்லுகிறார்கள் என் அருமை நண்பனே என்னுடைய விலகினத்தையும் முகத்தின் சுருக்கத்தையுமா கேட்கிறாய் இந்த உமரபுர் அப்துல் அசீஸ் கபரில் வைக்கப்பட்டு மூன்றாவது நாள் என்னை தோண்டி பார்த்தால் என்னுடைய முகத்தில் சதை இருக்காது என்னுடைய கண்தறியில் தள்ளி இருக்கும் என்னுடைய உடம்பு பூராக குழுக்கள் அரித்திருக்கும் இப்படியான காட்சியைத்தானே காணுவாய் அந்த நாளை நான் நினைக்கிறான் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் சுபகாரல்லா கபருடைய சிந்தனை கபருடைய ஞாபகம் அந்த உமரவன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலேஹி மௌத்தை எதிர்பார்க்கிறார்கள் காரணம் என்ன கபருக்குரிய தயாரிப்பு இருக்கிறது மௌத்தை எதிர்பார்க்கிறார்கள் அவருடைய குடும்பங்கள் வருகிறார்கள் சக்கராத்துடைய நிலையில் இருக்கும் போதே வந்து பார்க்கிறார்கள் போகிறார்கள் கடைசியாக அவர்களோடு இருந்தது அன்பு மிக்க மனைவி உமரவன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களோடு கூட இருக்கிறார்கள் சொன்னார்கள் என் அன்பு மனைவியே இந்த இடத்துல நீ இனி இருக்க கூடாது பேசினேன் இரண்டா என்னை சந்திக்கிறதுக்கு முக்கியமானவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனவரை இஸ்லாம் அவர்களே இருந்து ஒவ்வொரு நபிமார்களும் வந்து சலாம் கொடுக்கிறார்கள் எனவே கோயிலு மனக்குள் மௌத் அலி இஸ்லாம் வந்திருக்கிறார்கள் மனக்குள் மௌத் அலி இஸ்லாமுக்கு சலாம் கொடுக்கிறார்கள் ஷஹாதாவை சொல்லுகிறார்கள் அதோடு உயிர் பிரிகிறது எதிர்பார்த்தார்கள் கண்ணியமான மௌத்தை அல்ல கொடுத்தார் மௌத்தை எதிர்பார்த்துவாரோ மௌத்தை எதிர்பார்த்தால் மௌத்தை எதிர்பார்த்தால் தான் வாழ்க்கை அமல் இருக்கும் கபரு ஞாபகம் வரும் கபரு ஞாபகம் வரும் உலகத்தின் பெருமைக்காக வேண்டி பட்டி எடுத்து ஹராசிலிருந்து ஹராமான வியாபாரம் செஞ்சு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் சீர்கட்டிருக்கிறது சீர்கேட்டிலே இருக்கிறது அந்நிய சமூகத்தை வைத்து இந்த சமூகம் சீர்திருத்தப்பட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய சுந்தரத்தல் அல்லாஹுடைய செல்லும் அடிக்கடி கபறுகளை சந்திப்பார் அடிக்கடி சந்திப்பார்கள் ஏன் சிந்தனை வரும் என்பதற்காகவே கபரை சந்தையுங்கள் உங்களுக்கு படிப்பினையும் உபதேசம் இருக்கிறது அவரை சந்திக்கும் போது படிப்பினை இருக்கிறது உபதேசம் இருக்கிறது நானும் உன்னை போல் பூமியுடைய முதுகுக்கு மேல் நடமாடி தான் நான் ஆனால் இன்று தன்னம் தனிமையிலே நான் கபிலே வாழ்கிறேன் இதே முடிவுதான் உனக்கு என்ற உபதேசத்தை ஒவ்வொரு கபிராணிகளும் சொல்லுவார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹுடைய செல்லம் ஒவ்வொரு நாளும் தகஜத்துடைய நேரத்துக்கு தகஜத்துடைய நேரம் பகைழக்கு போவார்கள் ஜன்னத்தில் பகைழக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு வருவார்கள் தன்னுடைய மவுத்துக்கு சில நாட்களுக்கு முன்னால் கூட உகதுடைய தோழர்களை சந்திப்பதற்காக வேண்டி உகதுடைய யுத்தகலத்துக்கு போய் அங்கே அவருடைய முகபராவுக்கு முன்னாலே நின்று எனது அருமை உலகுடைய சகாபாக்கரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் நானும் உங்களை அவசரமாக வந்தடைந்து விடுவேன் என்று அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு திரும்பினார்கள் செல்லலாம் மவுப்புக்கு சில நாட்களுக்கு முன்னாலே கூட நபியவர்கள் மறக்கவில்லை கவரை சந்திப்பதை ஏன் கவரை அடிக்கடி சந்தித்தால் தான் எனக்கும் இப்படி ஒரு நிலை இருக்கிறது எனக்கு இதுதான் தங்குமிடம் என்ற சிந்தனை வரும் அவருக்குரிய தயாரிப்பு செய்வோம் அவரை மறந்ததனால் இன்று என்ன நடக்கிறது கலியாட்டம் கூட்டாட்டம் அல்ல எதையெல்லாம் ஹராம் என்று அது அதாலாக மாறிவிட்டோ என்ற அடிப்படையிலே இன்றி எம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் அதை கல் கைகொள்ளுகிறார்கள் பாதிக்கிறார்கள் சர்வசாதாரணமாக ஹராம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ட்ரக்ஸ் பாவினை அதிகரித்து இன்றி முஸ்லிம் பேரை வைத்தவன் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறான் அங்கங்கே மாற்றி அடி வாங்கிக் கொண்டிருக்கிறான் கேவலம் இல்லை இது கபரை நினைத்தவன் இந்த கேவலத்திலே உள்ளாகுவானா இந்த கேவலத்திலே மாற்றுவானா அல்லாவுடைய நிலடியார்களே தொழுகை இல்லை காரணம் கபரை மறந்ததனால் தொழுகை இல்லை கேள்வி கணக்குடைய முதல் நாள் கபரு அதை மறந்ததனால் கபருடைய முதல் நாளை மறந்ததனால் தொழுகை கிடையாது கபரை மறந்ததனால் குரான ஒரு தொடர்பு கிடையாது ஞாபகம் வரல கபரு கபரை மறந்ததனால் அனாச்சாரங்களிலே ஈடுபட்டு அல்லாஹ் ஹராமாக்கியதிலே ஈடுபட்டு இன்று எம்முடைய வாலிப சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கும் சில சோசியல் மீடியாக்கள் சில சோசியல் மீடியாக்கள் மூலமாக வாலிப சமுதாயம் எங்கெங்கோ போய்கொண்டிருக்கிறார்கள் டிக்டாக் சர்வசாதாரண வாலிபர்கள் பாவிக்கிறது சொன்னதோட சின்ன பொடியனும் சிரிக்கிறான் சொன்னதோட சின்ன பொடியனும் சிரிக்கிறான் பெண்களுடைய கையிலே கூட இன்றைக்கு என்னது டிக்டாக் அல்லாவுடைய சங்கையான அறம் மக்காவுடையும் டிக்டாக் அந்த அனாச்சாரத்திலே வாலிப சமுதாயம் சீரழிவிலே போய்கொண்டிருக்கிறது பாட்டோடு முக்காடையும் போட்டுக்கொண்டு முஸ்லிமான பேரை வச்சுக்கொண்டு திக்குக்கள் தான் பாட்டி உம்மா வாப்பா இருக்கிறாங்க இது ஒரு சந்தோஷம் போல ஒரு பெருமை போல விளங்குகிறார்கள் சுபகானல்லா ஜாகிரியம் நவீன ஜாகிரியம் இந்த சமுதாயத்திலே குடிகொண்டு ஞாபகப்படுத்த வேண்டிய கபரை மறக்கடித்து விட்டது சகோதரர்களே கவனமாக இருங்கள் அவதானமாக வாழுங்கள் உலகத்திலே வாலிப சமுதாயமே சீர்கேடு வேண்டாம் உங்களுக்கு அழகான வாழ்க்கை காட்டப்பட்டவர்கள் நீங்கள் அழகான வாழ்க்கை காட்டப்பட்டவர்கள் நீங்கள் அனாச்சாரத்திலே மாற்றி அல்லாவுடைய கோபத்தை சம்பாதித்து அவருடைய முதல் நாள் சந்திக்கவிருக்கும் கேவலத்துக்கு ஆளாகிவிட வேண்டாம் அந்த நாள் அவரை சந்திக்கும் போது சொர்க்கத்தை அல்லா எனக்கு காட்ட வேண்டும் அவரை சந்திக்கும் போது முன்கர் நக்கீர் அலைகிவசலாம் அழகான தோற்றத்திலே வர வேண்டும் நான் செய்த அமல்கள் ஒரு அழகான தோற்றத்திலே வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு உலகத்தில் வாழ வேண்டிய தேவை இருக்கிறது எனவேதான் நாம் ஒவ்வொரு நேரமும் ஞாபகம் செய்ய வேண்டும் ஞாபகம் செய்தால் கவரே அநியாயம் என்பது இருக்காது யாருக்கும் விரல் நீட்ட மாட்டோம் யாருக்கும் அநியாயம் நடக்க மாட்டோம் யாரையும் கவலைப்பட யாருடைய சொத்திலும் பங்கம் ஏற்படுத்த மாட்டோம் யாருடைய மானத்திலும் பங்கம் ஏற்படுத்த மாட்டோம் யாருடைய சொத்திலும் இழப்பை ஏற்படுத்த மாட்டோம் அழிவை ஏற்படுத்த மாட்டோம் யாருடைய எதையாக இருந்த உயிரையும் பாதுகாப்போம் உடலையும் பாதுகாப்போம் ஏன் கவரும் ஞாபகம் இருந்தால் கண்ணியமான அல்லாவுடைய நல்லடியார்கள் எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கபரை நினைத்து அந்த கபர் சொர்க்கத்துடைய பூஞ்சோடையாக ஆக வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுவை சுஜூது செய்து துஹாவோடு இஸ்தகுபாரோடு இந்த புதிய வருடத்தை ஆரம்பித்து அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நானும் நீங்களும் இந்த உலகை விட்டும் விடைபெறும் போது மேலான சொர்க்கத்தை பார்த்தவர்களாக அல்லாஹ் விரும்பும் கனிமலா இலாக இல்லல்லா முகமது சொன்னவர்களாக இந்த உலகை விட்டு பிரியும் பாக்கியத்தை என் அனைவருக்கும் தந்தருவானாக யாரெல்லாம் சில பவனை மன்னிப்பாயாக தெரிந்து தெரியாமல் சில திட்டங்கள் குறைகளை மன்னித்து மறைத்தியா அல்லா அவரை மறந்து விட்டோம் யா உலகத்துடைய மோகம் உலகத்துடைய ஆடம்பரம் உலகத்துடைய பெருமை உலகத்துடைய ஆசை கவரை மறக்கடித்து விட்டது யாழ்ந்தா எம்மை மன்னிப்பாயாக கவருடைய சிந்தனை ஒவ்வொரு நேரம் எங்களுடைய உள்ளங்களில் உண்டாக்குவாயாக பாவத்தை செய்யும் போது கவரை ஞாபகப்படுத்தி அந்த பாவத்தில் இருந்து எம்பை பாதுகாப்பாயாக எம்முடைய வாரிக சமுதாயத்தை மன்னிப்பாயாக எத்தனையோ வாலிபர்கள் உடைய கரங்களினாலே கவரில் வைத்து விட்டோம் யாருலா யாருலா எவருக்கும் எப்போது மௌத்தை வைத்திருக்கிறாய் என்று தெரியாது யாருலா அந்த மௌத்துடைய நேரம் நீ விரும்பும் சாலிகானவனாக எம்மை மௌத்தாக்கிடுவாயா நல்ல முடிவை கேட்கிறோம் யாருலா கரிமா லா இலா இல்லா முகமது ரசூலுல்லா என்ற கரிமாவோடு எம்முடைய முடிவுகளை ஆக்கி மேலான ஜென்னத்தில் பிரதோசுக்கு சொந்தக்காரர்களாக எம் அனைவரையும் கபூர் செய்வாயாக ஆமீன் ஆமீன் ஆலமீன்